العالمين والصلاة والسلام على சுகதாக்கள் சுவாலிமின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நிகழ்வார்களே இன்றைக்கு மாணவி காட்டிய மன்னரை வாழ்வு கபூர் வாழ்க்கையை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அன்புக்குரியவர்களே உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லோரும் ஒரு நாள் மரணிப்பது உறுதி வாழ்க்கை ஐஸ் கட்டி வாழ்க்கை ஐசை வாங்கின இருக்க இருக்க வளர்ச்சி கூடாது குறைந்து கொண்டேதான் போகும் வாழ்க்கை ஐசை விட வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளை இறந்து விட்டார் ஆனால் இறப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரே மகன் என் மகன் இறந்ததை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அடம்பிடிக்கிறார் கண்ட மருத்துவர்களை எல்லாம் அழைத்து வருகிறார் எல்லோரும் பார்க்கிறார்கள் நாடி வாழ்ந்து சொன்னார்கள் இனிமேல் ஒரு நொடி கூட இவரை பிழைக்க வைக்க முடியாது என்று பலரையும் அழைந்து வந்தார் ஆனால் அவளுக்கு திருப்தி இல்லை யாருமே சரியான மருத்துவர் இல்லையா இவரை எழுப்ப முடியாதா மயங்கி கிடக்கிற என் மகனை எழுப்புவதற்கு அகிலத்தில் ஆள் இல்லையா என்று தவிக்கிற பொழுது ஒரே ஒரு அறிஞர் வந்தார் சிறந்த மருத்துவர் வந்தார் அம்மா ஒரு வீட்டிலே போய் தண்ணி வாரி வாங்கி வாருங்கள் எந்த வீடு தெரியுமா எங்கே மரணமே ஏற்படவில்லையோ அந்த வீட்டிலே தண்ணி வாங்கி வாருங்கள் அந்த தண்ணீரை கொடுத்தால் இவர் எழுந்து விடுவார் எந்த வீட்டுல மௌத்தாராத ஆள் இருக்காங்க ஒரு வீட்டுக்கு போனாங்க உங்க வாப்பா எங்க அவர் இருக்கிறார் அவங்க வாப்பா அவர் மௌத்தப்பட்டார் எங்கு போனாலும் மரணம் இல்லாத வீடு இல்லை எந்த வீட்டிலாவது மரணம் மூன்றாவது இடங்களிலே நடக்காதவர்கள் உண்டா கடைசியில் அந்த அம்மா சொன்னாங்க அப்படி ஒரு வீடே இல்லை அப்பொழுதுதான் இந்த மருத்துவர் சொன்னார் அம்மா உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லோரும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் இது நியதி ஒரு மீனவனை பார்த்து கேட்டார்களா ஏனடா கடலுக்கு செல்லுகிறாய் உங்க அப்பா கடலுக்கு தான் போனாரு உங்க தாதா உங்க அத்தா எல்லாமே அங்கதான் மூத்தா போனாங்க நீ ஏன் மீண்டும் கடலுக்கு செல்கிறாய் உலகத்திலே வேறு பிழைப்பே இல்லையா ஏதாவது வேலை செய்து விளைத்துக் கொள்ள வேண்டியதுதானே மீனவன் சொன்னா நீங்க இப்ப குடியிருக்கிற வீட்டுல உங்க அத்தா தான் மூத்தானாரு அதே வீட்டுலதான் தான் உங்க தாதா மூத்தானாரு ஏப்பா அந்த வீட்டுல குடியிருக்கிற வேற வீட்டுக்கு போயிட வேண்டியதுதானே மரணம் என்பது எல்லோருக்கும் நிகழக்கூடியது எந்த நேரத்திலும் எப்படியும் நிகழலாம் அசன் பசரி ரஹமத்துல்லாஹி தாராலை இவர்களின் வரலாறை சித்தரிப்பார்கள் அசன் பசரி யார் என்றால் பெரிய வைரம் யாரா அரசர்களுக்கே வைரம் சப்பளை செய்கிற கொடுக்கிற வைர வியாபாரி தான் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி ஒரு முறை அரசருக்கு வைரம் கொடுப்பதற்காக செல்லுகிறார்கள் அரச மாளிகையிலிருந்து நிறைய மருத்துவர்கள் வெளியே வருகிறார்கள் அறிஞர்கள் வெளியே வருகிறார்கள் நிறைய பேர் வெளியே வருகிறார்கள் என்ன காரணம் என்று கேட்க அரசரின் மகன் இறந்து விட்டார் யாராவது ஒரு அரை மணி நேரம் அவரை அயாத்தாக்கினால் உயிராக்கினால் நாட்டில் பாதி தருவதாக அரசர் ஆணை பிறப்பித்திருக்கிறார் போய் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து விட்டு வருகிறோம் யாருக்காவது நடக்குமா போத்தா போனால ஆளை எந்திரிச்சு உட்கார வைக்கிறது இங்க இருக்கிற சில ஆஸ்பத்திரியில வேண்டாம் நடக்கிறது ஆக்சிஜனை போட்டு காட்டி சும்மாவாது அது ஏற்றி இறக்குற மாதிரி காட்டி காக்க வேண்டுமா இறந்தவர்களை ஹயாத்தாக்குவது என்பதை உலகத்தில் யோசிக்க முடியாது இதை பார்த்துவிட்டுத்தான் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி தாலாலை ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் நாமும் ஒரு நாள் இறந்தே தீருவோம் எனவே மன்னரை வாழ்க்கைக்காக நாம் என்ன தயார் செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டார்கள் வாழ்ந்தார்கள் வலியுள்ளாவாக மாறினார்கள் என்ற வரலாற்றை பார்க்க முடிகிறது மன்னரை வாழ்க்கை ஒரு மனிதனை புனிதனாக மாற்றிவிடும் என்பதில் சந்தேகமில்லை என்றைக்கு மண்ணறையை நாம் நினைக்கவில்லையோ அதுவரை சராசரி மனிதனாக இருப்போம் மண்ணறையை நினைக்க ஆரம்பித்த மனிதர்கள் அத்தனை பேர்களுமே இறைநேசர்கள் தான் வழியுண்டார்கள் சந்தேகமில்லை வரலாறுகளை பார்க்கிறோம் முன்சி ஒரு பெரிய முக்தி பல வேர்களுக்கு தீர்ப்பு சொன்னவர் இவர் மோதா போயிட்டார் அங்கே வந்திருந்த ஒருவர் சொன்னாராம் இவர் எத்தனை பேர்த்துக்கு பைசலா பண்ணியிருக்காரு கடைசியில இவருக்கு ஒரு பைசலா முடிஞ்சிருச்சு இவர் எத்தனை பேர்த்துக்கு தீர்ப்பு சொல்லியிருப்பாரு இவர் தீர்ப்பை அல்லாஹ் முடித்து விட்டார் எவ்வளவு பெரிய நீதிபதியாக இருந்தாலும் முடிவு ஒரு நாள் வந்தே தீரும் மாற்றுக்கருத்து இல்லை இல்லையா வழிமார்கள் ஒரு வித்தியாசமான வழி இல்லையா எப்பயுமே கபரஸ்தான் நம்ம பாருங்க அவர் சாப்பிடுறது கபரஸ்தான்ல உறங்குவது கபரஸ்தான்ல எல்லாம் கவரத்தான் நம்மால் கபரஸ்தானுக்கு போறதா இருந்தாலே ஒரு வகையான பயம் எங்க வேண்டாலும் போவாரு கபரஸ்தானுக்கு மட்டும் அது இரவு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு போய் கபரஸ்தானுக்கு போயிட்டு வாங்க என்று சொன்ன யாராவது செல்வார்களா எல்லோருமே மறிப்பவர்கள் தான் ஆனால் ஏன் இந்த பயம் கபரஸ்தானுக்கு போறதுக்கு ஏன் இந்த பயம் இல்லையா அங்கேதான் இருப்பார் எல்லா நேரத்திலும் வந்துடா மக்கள் நிற்கிறார்கள் கிளியான் வித்தியாசமாக வாழ்கிறாயே எல்லா நேரத்திலும் கபரஸ்தானில் இருக்கிறாயே என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது இல்லியான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பள்ளிவாசலுக்கு போன நாலு பேர் திட்டுறான் என்னடா பள்ளிவாசல்லையே உட்கார்ந்து இருக்கிறேன்னு கேட்கிறான் திட்டுறான் ஏசுறான் பேசுறான் எல்லாம் செய்யறான் ஆனா இந்த கபரஸ்தானில் நான் உட்கார்ந்தா உள்ள இருக்கிற யாருமே வந்து இங்க தூங்காதேன்னு சொல்றது இல்ல இங்க உள்ள இருக்கிற யாருமே வந்து இங்க உட்காராதேன்னு சொல்றது இல்ல இது எனக்கு மட்டும் சொந்தமான இடம் இந்த இடத்துல நீ உட்காரக்கூடாது எனக்கு மட்டும் சொந்தமான மரம் இந்த மரம் இங்கே தங்கக்கூடாது என்று இங்கு யாருமே சொல்வதில்லை வெளியில எல்லோரும் இயசுகிறார்கள் இங்குதான் ஏசாத பேசாத ஒரு இடம் இருக்கிறது எல்லோரும் ஒரு நாள் வருகிற இடம் ஆனால் முன்கூட்டியே வந்துவிட்டேன் என்று சொல்லுவார்களா அருண் ரசீதுக்கே ஞானத்தை வழங்கியவர்கள் இல்லையா ஒரு திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு குதிரை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அந்த வழியாக குதிரையிலே வந்த ஹாரூன் ரசீத் பார்க்கிறார்கள் என்ன இல்லையா வித்தியாசமாக திண்ணையிலே அமர்ந்து குதிரை ஓட்டுகிறாய இல்லையான் ஹாரூன் ரசீதை பார்த்து சொன்னார் நீங்கள் வேகமாக செல்லுகிற விரைவு வாகனத்திலே செல்லலாம் ஹாதிகி குசூரும் ஹாதிகி குபூர் இது மாளிகை உங்களின் மாளிகை இது உங்களினுடைய கபரஸ்தான் உங்கள் மாளிகையில் உங்கள் தகப்பனார் வாழ்ந்தார் இப்பொழுது எங்கே இருக்கிறார் உங்கள் தாதா வாழ்ந்தார் எங்கே இருக்கிறார் அவரின் தாதா வாழ்ந்தார் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அருள் ஒரு நாள் நீயும் இங்குதான் வருவாய் இதை நோக்கித்தான் நான் குதிரையை கபரஸ்தானை நோக்கி நான் குதிரையை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தை ஆரூர் ரசீதை மாற்றி போட்டது என்று வரலாறு கழிப்பார் ஒரு நாள் எல்லோரும் மரணித்து தீர்வோம் அதுல எந்த வகையான சந்தேகம் இல்லை அனுஷேர்வார் பெரிய அரசர் படை பலம் குதிரை பலம் யானை பலம் என்று ஏராளமான படைகளை வைத்து என்னை யாருமே அசைக்க முடியாது என்று நினைத்த அந்த அனுசேர்வான் அரசனுடைய குதிரையை படைகளை விளக்கி ஒருவர் போய் பிடிக்கிறார் மன்னத்த நீ யார் என்று கேட்கிற பொழுது அனுசீர்வானை பார்த்து அந்த மனிதர் சொன்னார் ஆனா மலக்குள் மோ ஆனா மலக்குள் மோ நான் தான் உன் உயிரை வாங்க வந்திருக்கிற மலக்கு என்ன பேச முடியும் ஒரு வார்த்தை பேச முடியாமல் அதே இடத்திலேயே உயிரை விட்டார் என்ற வரலாறை பார்க்கிறோம் மனக்குள் மோத்து வந்துவிட்டால் வாகனத்தை ஓட்டிக்கொண்டே வருகிறார் வீட்டுக்குள்ள வந்து நிறுத்தினவரு கீழே சாஞ்சாரு மோத்த போயிட்டாரு கேள்விப்படுகிறோம் அல்லவா சஜிதாவுக்கு போனாரு மௌத்தா போயிட்டாரு ஒண்ணுமே செய்யல இரவுல தூங்கினாரு திருப்பி எந்திரிக்கவே இல்லை எத்தனை மரணங்கள் எத்தனை வித மரணங்கள் எண்ணி பார்க்கிறோம் இந்த மரணத்தை என்றைக்காவது நாம் நினைத்திருக்கிறோமா மரணத்திற்கு பிறகு இந்த மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை எண்ணி வாழ்ந்திருக்கிறோமா யோசித்து பாருங்க ஒவ்வொரு நாளும் கபு சொல்லுகிறதா இந்த பூமி சொல்கிறது ஒவ்வொரு நாளும் அறிக்கை விடுகிறது பத்து அறிக்கைகளை விடுகிறது யார் இவனாதம் ஆதமின் மகனே என் முதுகிலே ஏறி என்ன பாடுபடுத்துகிறாய் தஸ்ஆ விரைந்து போகிறாய் கார்ல போற பைக்கில் போற நடந்து போற துப்புற உதைக்கிற அடிக்கிற என்னென்ன வேலைகளை செய்கிறாய் கட்டட கட்டுறேன்னு சொல்லி என்னை பத்து அடி பதினஞ்சு அடிக்கு தோன்ற எனக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக நூறு அடி இருநூறு அடி ஐநூறு அடி ஆயிரம் அடி பம்புகளாக உள்ளே இறக்குகிறாய் என்ன பாடு என்னை படுத்துகிறாய் என் முதுகுக்கு மேலே நீ ஆடிய ஆட்டம் யாரா ஆனா மசீருக்கு பி பத்தினி ஒரு நாள் என் வயிற்றுக்கு நீ வந்து சேர்ந்து நீ என்னிடத்திலே நடந்து கொண்ட முறையில் நான் நடப்பேன் அதனால அகமதுக்கு ரவி அல்லாஹாலுடைய வரலாறுகளை பாருங்க பூமியில நடக்கும் போது அப்படியே மெதுவா நடப்பார்கள் அதிர்ந்து நடத்த மாட்டார்கள் ஒரு முக்மீனுடைய சுண்ணத்து நடக்கிற பொழுது பூமியிலே அதிர்ந்து நடக்கக்கூடாது ஆனா இன்னைக்கு நம்மால அதிர்வை தவிர எதுவும் இருக்காது அங்க வரும்போது இங்க சத்தம் கேட்கிறோம் சட்டக் சட்டக் சட்டக் சட்டக் அந்த படாத பாடுபடுத்துகிற சூழலை பார்க்க முடிகிறது பூமி சொல்லுகிறது இரண்டாவதாக அந்த பூமி சொல்லுகிறது என்னுடைய முதுகுக்கு மேலே என்னென்ன பாவத்தை நிகழ்த்துகிறார் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்டா எனக்கு மேல எவ்வளவு பாவம் செய்கிறார் சில நேரத்துல பாவத்தையே நன்மேடு நினைச்சு செய்கிறாள் எல்லாம் பாவம் என்றே அறியாமல் பாவத்தை செய்வது வேறு நன்மை என்று நினைத்தே செய்வது வேறு பொதுவாகவே நிதாமிலே ஒரு வரலாறு எழுதுவார்கள் ஒருத்தர் திருநெல்வேலிக்கு வெளிநாட்டுக்காரன் போனாங்க திருநெல்வேலிக்கு போனா என்ன கிடைக்கும் சுட சுட அல்வா தெரியாத ஆள் யாரும் இருக்க முடியாது அல்வா சாப்பிட்டு ஜோபுல பாக்குறான் பரிசு பார்க்கறான் பைசா இல்லை நல்ல சாப்பிட்டு பைசா இல்லாட்டி கடைக்காரர் உருவாரா வெளிநாட்டுக்காரர் அடிக்க முடியாது துன்புறுத்த முடியாது என்ன செய்வது காவலர்களிடத்தில் பிடித்துக் கொண்டு போய் கொடுக்கிறார்கள் காவலர்களும் வெளிநாட்டுக்காரர்களை அடிக்க முடியாது ஆனாலும் கூட கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே ஏற்றி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என்று ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார்கள் சின்ன பையன்களை எல்லாம் விட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையில ஏற்றி எல்லா ஊரெல்லாம் சுத்தி காட்டி அவர் வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார் வெளிநாட்டுக்கு சென்றதற்கு பிறகு கார்குசாரி கேட்டார்களாம் இந்தியாவை பற்றி குறிப்பாக தமிழ்நாடு சென்றீர்களே தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அந்த வெளிநாட்டுக்காரர் சொன்னாராம் அல்வா இந்தியாவில் ஃப்ரீயாவே கொடுத்தாங்க காசு வாங்கல நம்ம நாடு மாதிரிலாம் மோசமான நாடு இல்லை தமிழ்நாடு ஃப்ரீ நான் முடிவெட்டதான் அங்க இங்க அழிஞ்சிட்டு இருந்தேன் நம்ம நாட்டில நான் முடிவெட்டுறது வித்தியாசமா வெட்டானுங்க காசை வாங்கி வெட்டுவார்கள் பல டாலர்கள் ஆனா இந்தியர்கள் அப்படி அல்ல முடியும் ஃப்ரீயாவே வெட்டி விட்டான் மொட்டை அடிச்சா ஃப்ரீயா நம்ம நாடு மாறி வெறுமனே மொட்டை அடித்து பார்ப்பவர்கள் அல்ல இந்தியர்கள் தலையிலே கோலம் போட்டு அழகு பார்ப்பவர்கள் கரும்புள்ளி செம்புள்ளிய கோலம் முடி பண்ணிட்டான் என்னுடைய தலையை அலங்கரித்தவர்கள் இன்னைக்கு தான் நிறைய பேர் அப்படித்தான் அலைஞ்சிட்டு இருக்கான் முகத்துல பாதி வரைக்கும் சாயத்தை பிடிச்சிட்டு வந்துடுறான் கோலம் போட்டு அழகு பார்ப்பவர்கள் இருந்தீர்கள் இது மட்டுமா நம்ம ஊர்ல சுத்தி காட்டுவதற்காக வேகமான வாகனத்தை கொண்டு வருவார்கள் வேக வேகமாக சுட்டி காட்டுவார்கள் அதற்கு ஏராளமான டாலர்களை பிடுங்கிக் கொள்வார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்காரர்கள் அப்படி அல்ல சுட்டி பார்ப்பதற்கு இதமான முறையிலே மெதுவாக செல்லக்கூடிய கழுதையை கொண்டு வந்து அதிலே என்னை ஏற்றி சுட்டி காட்டினார்கள் அதுவும் ஃப்ரீ காசு சுட்டி காட்டுவதற்கு இதமானவர்கள் சுட்டி சிறுவர்கள் சுட்டி காட்டுவதற்கு இதமானவர்கள் சுட்டி சிறுவர்கள் நம்ம ஊர்ல எல்லாம் சுட்டி காட்டுவதற்காக சில சிடுமூஞ்சிகளை போட்டிருப்பாங்க அதை பார்க்கும் போது இதை காட்டுகிற பொழுது வேக வேகமாக காட்டுவார்கள் முகத்தை சுழிப்பார்கள் ஆனால் இந்தியர்கள் அப்படி இல்லை சுட்டி காட்டுவதற்கு பொருத்தமான சிறுவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்கும் பணம் வாங்கவில்லை சரி அப்ப தப்பையெல்லாம் நன்மையாவே நினைச்சிருந்தான் இதை போன்றே நம் சமூகத்திலே நிறைய பேர் பூமியினுடைய மேற்பரப்பில் தவறுகளை நன்மை என்று நினைத்து செய்கிறார்கள் பூமி சொல்கிறது ஒவ்வொரு நாளும் தாசி அதா மதுரி என்னுடைய முதுகுக்கு மேலே நீ பாவம் செய்கிறாய் ஆனால் ஒரு நாள் துவாத்தபுஃபி பதனி என் வயிற்றிலே நீ வேதனை கொடுக்கப்படுவாய் பாம்புகள் உண்டு தேள்கள் உண்டு நட்டுவாக்கணிகள் உண்டு எத்தனை வேதனை எத்தனை வேதனை உள்ளே வந்து வா அனுபவிக்கப் போகிறார் என்று ஒவ்வொரு நாள் பூமி இன்னைக்காவது இந்த மனுஷன் கவலைப்பட்டு வேணும் மூன்றாவதாக ஒவ்வொரு நாளும் பூமி சொல்லுகிறது மன்னரை சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறது என்னுடைய முதுகிலே தலஹக் நீ சிரித்து சிரித்து வாழ்கிறாய் ஏகபோக சிரிப்பு ஆனால் நீ ஒரு நாள் என்னுடைய வயிற்றுக்கு வருவாய் அழுது கொண்டே இருப்பாய் அழுது கொண்டே இருப்பாய் குமான் நபிகள் கோமான் செல்லல்லா வலிவு செல்லவன் நபிகள் பயணம் செல்லுகிற பொழுது பயணம் செல்லுகிற பொழுது ஒரு நான்கு ஐந்து கதிர்கள் வேதனையை பெருமானார் செல்லல்லா பதிவு செல்லும் காணுகிறார்கள் நாயகத்தின் கண்கள் நம்முடைய கண்களை போன்ற கண்கள் அல்ல விண்ணுக்கு மேலும் பார்க்கும் மண்ணுக்கு கீழும் பார்க்கும் வலது பக்கமும் பார்க்கும் இடது பக்கமும் பார்க்கும் ஆறு திசைகளிலும் பார்க்கிற ஆற்றில் நாயகத்திற்கு உண்டு அந்த நபிகள் கோமான் பெருமானார் செல்லல்லா பதிவு செல்லும் நடந்த வேதனையை பார்க்கிறார்கள் மறுபக்கம் பார்த்தால் சகாபாக்கள் சிரித்துக் கொண்டே வருகிறார்கள் உல்லாசமாக வருகிறார்கள் பெருமானார் செல்லல்லா குறைவு செல்லும் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் நான் காண்பதை என் தோழர்களே நீங்கள் கண்டால் நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தால் நீங்கள் அதிகமாக அழுவீர்கள் குறைவாகத்தான் என் பார்வை உங்களுக்கு இருந்தால் என் சிந்தனை உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய சிரிப்பு குறைந்துவிடும் அழுகை அதிகமாக இப்ப கபிரிஸ்தானினுடைய சிந்தனை யாருக்கு இருக்கோ அவனுடைய சிரிப்பு குறையும் ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே சிரிப்பை அதிகமாக ரசிக்கிற சூழல் அதிகமாகிவிட்டது என்ன காரணம் மறுமையின் சிந்தனை மன்னரையின் சிந்தனை இன்னும் மனிதனின் உடம்புக்குள் ஏறவில்லை பூமி மீண்டும் நான்காவதாக சொல்லுகிறது ஆதமின் மகனே தப்ரஹு அலா என்னுடைய முதுகிலே உல்லாச பயணம் மேற்கொள்கிறாள் லீவ் வந்துருச்சா ஊட்டிக்கு போகணும்னு புறப்பட்டது கோவாவுக்கு புறப்படுகிறார் இன்றைக்கு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்னுடைய பூமியிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ பயணம் மேற்கொள்கிறாய் ஆனால் ஒரு நாள் என்னை நினைத்திருக்கிறாயா வத்தகசனு அதாவது நீ ஒரு நாள் வரும் அந்த நாள் என்னுடைய வயிற்றுக்கு வருகிற பொழுது நீ கவலைப்படுவாய் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு செல்ல மாட்டார் கோவாவுக்கு புறப்படுவார் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அவருக்கு நேரம் இருக்காது வேறுபட உல்லாச இடங்களுக்கு செல்வதற்கு அவருக்கு நேரம் இருக்கும் இவரை பார்த்து பூமி சொல்லுகிறது ஒரு நாள் எனக்குள் வருவாய் நீ கவலை கொள்வாய் இன்றைக்கு சமூகத்திலே இந்த அரங்கேற்றம் நடைபெறுகிறதா இல்லையா அடுத்ததாக சொல்லுகிறது பூமி ஆதம் மால என்னுடைய வயிற்றிலே பொருளாதாரத்தை நீ சேர்த்துக் கொண்டே இருக்கிறாய் காசு காசு என்றே அணிகிறாய் நோக்கமே காசு என்றாகிவிட்டது உனக்கு பூமி சொல்கிறது தேவைதான் காசு உணவு தேவை உணவே நோக்கமாயிட்டாக்கா அவன் சாப்பாட்டான் தூக்கம் தேவை தூக்கமே வாழ்க்கை அல்ல ஆனால் ஆதமின் மகனே உனக்கு காசே நோக்கமாகிவிட்டதா எழுந்தாலும் காசி உறங்கினாலும் காசி எப்படியாவது காசியை சேர்த்து ஜோப்பிலையும் பெட்டியிலும் நிரப்படாம் என்று நினைக்கிறாய் ஆனால் தந்தி அல்லாதவரி நீ என் வயிற்றுக்கு வருகிற பொழுது ஒரு நாள் நீ கண்டிப்பாக கைசேதப்படுவாய் என்னடா அல்லாஹ் விட்டுட்டோமே ரசூலை விட்டுட்டோமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளை விட்டுவிட்டோமே காசு சேர்ப்பதிலேயே குறியாக இருந்தோமே என்று நீ என் வயிற்றுக்கு வருகிற பொழுது கவலைப்படுவாய் பூமி சொல்லுகிறது விடவில்லை பூமி ஆறாவதாக சொல்லுகிறது யார் இவன் ஆதம் மகனே தகுள் ஆறாமல் அலா பத்தனி என் வயிற்றுக்கு மேலே நீ வாழுகிற பொழுது அறாமான பொருளை சாப்பிடுகிறாய் கவலையே படாம சாப்பிடுற பட்டி பணத்தை கவலைப்படாம சாப்பிடுகிறாய் லஞ்சத்தை கவலைப்படாமல் சாப்பிடுகிறாய் அடுத்தவரை ஏமாற்றி கவலைப்படாமல் சாப்பிடுகிறாய் அடித்து சாப்பிடுகிறாய் திருடி சாப்பிடுகிறாய் இன்னவர காரியங்களா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான முறையிலே நீ சாப்பிடுகிறாய் ஆனால் என் வயிற்றுக்கு வருகிற பொழுது தாக்கு தாக்குழுக்க தீதானும் ஸ்ரீபத்தனி என் வயிற்றிலே உன்னை புழுக்கள் சாப்பிடு நீ அறாமை தொட்டாய் உன்னை புழுக்கள் சொல்லும் ஆதமின் மகனே ஜாக்கிரதை யா இவன் ஆதம் தக்தான் என் முதுகிலே வாழுகிற பொழுது நீ பெருமையோடு வாழுகிறாய் என்னை விட உயர்ந்தவன் கிடையாது குலத்தால் பொருளால் அந்தத்தால் பதவியால் கல்வியால் கண்ணியத்தால் உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது என்று நீ சொல்கிறாய் ஆனால் நான் அதையெல்லாம் பார்ப்பது கிடையாது அதாவது நீ பெருமை கொண்டு வாழுகிறாயே எனக்குள்ளே வருகிற பொழுது நீ இழிவாக்கப்படுவாய் உமான் நபிகள் பெருமான் செல்லம் அவர்களின் மகள் பாத்திமா ரலி அல்லாஹு தாலாவினுடைய கடைசி நாள் பாத்திமா ரலி அல்லாஹு தாலா வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான காய்ச்சல் பாத்திமா ரலி அல்லாஹு தாலாவுக்கு கடும் காய்ச்சல் அடிக்கிறார் அழுகதி எல்லாம் வந்து தொட்டு பார்க்கிறார்கள் கடுமையான காய்ச்சல் அம்மா பாத்திமா இந்த வேலைகளே நீ பாத்திரங்களை கழுவ வேண்டுமா அம்மா இந்த வேலைகளே நீ துணிகளை துவைக்க வேண்டுமா பாத்திமா என்று கேட்கிற பொழுது அந்த அன்னை பாத்திமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் இந்த நாள் இறந்து விட்டால் பாத்திரங்கள் கழுவாமல் ஆடைகள் துவைக்காமல் நான் இறந்து விட்டால் அல்லா நாளை இடத்திலே கேட்பானே உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீ குறையை செய்து விட்டாயே உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீ குறை செய்து விட்டாய் என்று கேட்டார் நான் தாங்க முடியுமா முடியாது என்று ஆடைகளையும் பாத்திரங்களையும் கழுவுகிறார்கள் பாத்திமா தாயா அல்லா கடைசி நேரத்திலும் கூட அத்தனை பணிகளையும் சரியாக செய்து அன்னை பாத்திமா வபாத்தாக்கிற பொழுது அறிவின் கடம் அல்லாவது அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அன்பு கணவரை பார்த்து சொல்லுகிறார்கள் நான் இறந்து விட்டால் என்னுடைய இறப்பு செய்தியை நீங்கள் யாருக்கும் சொல்லாதீர்கள் என் தெரியுமா அப்படி சொல்லுகிற பொழுது எல்லோரும் ஆர்வம் கொண்டு சொர்க்கத்து தலைவி பாத்திமாவை பார்க்க வர வேண்டும் என்று வந்து ஆண்களின் பார்வை என் மீது பட்டுவிட்டால் நான் நரகத்திற்கு சொந்தக்காரியாக மாறிவிடுவேன் என்னுடைய ஜனாதாவின் செய்தி யாருக்கும் தெரிய வேண்டாம் அதே நேரத்திலே நான் இறந்ததற்கு பிறகு என்னை அடக்குவது கூட இரவிலே சென்றீர்கள் எல்லோரும் நடக்கிற பாதையில் அல்ல இன்னொரு பாதையிலே சென்று நீங்கள் இரவிலேயே அடக்கம் செய்யுங்கள் என்று பாத்திமார்கள் எல்லாரும் தாராக சொல்லுகிறார்கள் என் தெரியுமா அன்பு கணவரே நான் இரவிலே சென்றால் நான் பரிதாவாகி விடுவேன் அல்லவா நான் முழுமையாக மறைக்கப்பட்டு விடுவேன் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் யாரையும் அடைக்க வேண்டாம் நீங்களும் பிள்ளைகளும் சேர்ந்து என்னை அடக்கினால் போதும் என்று அடக்கத்தோடு சொல்லிவிட்டு அடங்கி போனார்கள் இறந்த செய்தியும் துக்கம் ஆள முடியாமல் அழுகடி அல்லாஹும் பாத்திமா சொன்ன நியதிப்படியே ஒரு சொர்க்கத்து தலைவியை அடக்குவதற்காக மூன்று பேர்கள் இருக்கிறார்கள் நான்காவது கட்டையை பிடிப்பதற்கு ஆள் இல்லை அலிதி அல்லாஹும் தாரா ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹும் தாரா மூன்று பேர்களும் தூக்கிச் செல்கிற பொழுது சொர்க்கத்து சுபச்செய்தி சொல்லப்பட்ட அபூதர் நலி அல்லாஹும் தாரா பாதையிலே வருகிறார்கள் பாதையிலே வருகிறார்கள் வந்து பார்க்கிறார்கள் ஒரு ஜனாசா செல்லுகிறது அடி பிடித்திருக்கிறார்கள் அசன் குசின் பிடித்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இது பெருமானார் சுதல்லா வடிவ சிதந்தருடைய ஈரல் துண்டி அன்பு மகள் பாத்திமாவின் ஜனாசா என்பதை புரிந்து கொண்டு அப்பே அந்த ஜனாதாவில் கலக்கிற வாக்கியத்தை எனக்கு தந்தருவாயாக என்று அல்லாஹுடத்தில் துவா செய்து அண்ணன் பெருமானார் சுதல்லா வடிவ சிலம் அவர்களின் மீது சடவாத்தை வைத்துக் கொண்டு வந்து அடிநடி அல்லாஹுடத்திலே கட்டையின் ஒரு பகுதியை எனக்கு கொடு என்று சொல்லி என்று அபூதர் ரலி அல்லாஹும் தாலாண்டவர்கள் பிடித்து பாத்திமா ரலி அல்லாஹும் தாலானா அடக்கப்படுகிறார்கள் அடக்கி முடித்து மண்ணை போடுகிற பொழுது எல்லோரும் சோகத்தில் இருக்க அபூதர் ரலி அல்லா கபரை பார்த்து பேசினார்கள் புகாரிலே பதிவான அதீசிலே கபரை பார்த்து பேசுகிறார்கள் கபரே நாங்கள் யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா மன்னரையே உனக்குள் நாங்கள் யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா ஈருலக சக்கரவர்த்தி கண்மணி நாயகம் சல்லாஹு அனைவர் செல்லும் அவர்களின் அன்பு மகனை பாத்திமாவை வைத்திருக்கிறோம் யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா சொர்க்கத்து தலைவர்கள் சபாவிய அனில் சன்னா சொர்க்கத்து தலைவர்கள் ஹசன் ஹுசைன் நடிகல்லாகவினுடைய தாயை வைத்திருக்கிறோம் யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா சையீதத்து நிசா பெண்களின் தலைவி பாத்திமாவை வைத்திருக்கிறோம் யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா உலகத்திலே நான்கு பெண்கள் சிறப்புக்குரியவர்கள் என்று பெருமானார் சொன்னார்களே அந்த நாளில் ஒரு பெண்ணான பாத்திமாவை வைத்திருக்கிறோம் பூமியே ஜாக்கிரதையாக உடனே பூமி சொன்னது அங்கிருந்து சப்தம் வருகிறது நான் குலப்பெருமை பார்ப்பவன் அல்ல நான் கோத்திர பெருமை பார்ப்பவன் அல்ல அது யாராக இருந்தாலும் நல்லவள் செய்தவர்களுக்குத்தான் இங்கே இடவேறவே நபியின் மகள் ரசூலின் மகள் துல்லஸ்மின் மகள் என்பதை எல்லாம் நான் பார்ப்பதில்லை என்று பூமி சொன்னதாக வரலாறு பாத்திமாரணி எல்லாவுக்கே இந்த நிலை என்றால் எண்ணி பார்க்க வேண்டும் பூமியிலே பெருமையோடு அறிகிறேன் நம்மின் நிலை எப்படி இருக்கும் மண்ணறைக்குள் என்பதை என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறோமா அன்புக்குரிய அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோமா சங்கிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் அடுத்து எட்டாவதாக பூமி சொல்கிறது தம்சி மஸ்ரூரா தம்சி அதாவது பூமியிலே விசாலமாக நான் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என் பூமியிலே என்னுடைய முதுகுக்கு மேலே விசாலமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஒரு ஏக்கர் வேண்டும் என்று நினைக்கிறாய் குறைஞ்சபட்சம் இந்த முன்னூறு நானூறு சதுரடியில எல்லாம் வீடு கட்டக்கூடாது கட்டினா ஒரு ரெண்டாயிரம் சதுரடி ஒரு நாலாயிரம் சதுரடி நாம் விசாலமாக இருக்க வேண்டும் விசாலமாக படுக்க வேண்டும் என்பதற்காக பல வகையான வண்ண வண்ண கட்டில்களை தயார் செய்து மெத்தைகளை போட்டு படுத்துக் கொள்கிறார் ஆதமின்மகளே நீ விசாலமாக உலகத்திலே வாழ புரியப்படுகிறார் எனக்குள்ளே நீ வருகிற பொழுது என் வயிற்றிலே எப்படி நெருக்கப்படுவாய் தெரியுமா ஒரு விழா எழுப்பு இன்னொரு பக்கம் போகும் அது இன்னொரு பக்கம் வரும் கொக்கிகளை போன்று மாட்டி மாட்டி இழுக்கப்படுவாய் உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொள் ஒன்பதாவதாக பூமி சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறது தப்சி நூறின் என்னுடைய முதுகிலே வாடுகிற பொழுது பிரகாசத்திலே நீ வாடுகிறாய் வெளிச்சத்திலே நீ வாடுகிறாய் வெளிச்சம் இல்லைன்னா இருட்டில் கூட வெளிச்சம் இல்லைன்னா இவன் வாழ்க்கை ஸ்தம்பித்து போய்விடுகிறது வீட்டிலே எமர்ஜென்சிக்காக விளக்கை ஏற்றிக் கொள்ளுகிறார் வீட்டிலே எமர்ஜென்சிக்காக நீ டார்ச் வைத்துக் கொள்ளுகிறார் எப்பொழுதும் உனக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது வெளிச்சம் இல்லாமல் நீ வாழ்வதில்லை ஆனால் என்னுடைய இடத்திற்கு நீ வருகிற பொழுது என்னுடைய வயிற்றுக்கு நீ வருகிற பொழுது நீ என் வயிற்றிலே இருளிலே நீ மாட்டீர் வா அங்கே வெளிச்சம் இருக்காது யாரும் உனக்கு பவர் லைட் மாட்டார்கள் என்று ஒவ்வொரு நாளும் பூமி சொல்லுகிறது கடைசியாக அந்த பூமி விடுகிற அறிக்கை என்ன தெரியுமா நீ எம்சி அல்லது மூச்சு தாமாட்டி முதுகுக்கு மேலே நீ வாடுகிற பொழுது சமூகமாக கூட்டமாக நீ வாடுகிறாய் சந்தோஷமாக கூட்டமாக வாடுகிறாய் குடும்பமாக வாடுகிறாய் சமூகமாக வாடுகிறாய் எனக்குள்ளே நீ வருகிற பொழுது தக்க வகைதா பத்னி என் வயிற்றுக்கு வருகிற பொழுது தனியாகத்தான் வருவாய் உன்னோடு சேர்ந்திருந்த மனைவி உனக்காக கவரிலே இறங்க மாட்டாள் உன்னை பெற்றெடுத்த தாய் உனக்காக கவரிலே இறங்க மாட்டாள் உனக்கு ஒழுக்கத்தை ஊட்டிய தந்தை உன்னோடு இறங்க மாட்டார் உன் மாமனோ உன் மச்சானோ உன் சொந்தமோ உன் சுகமோ உன் நண்பர்களோ உன் நண்பர்களோ உனக்காக கபருக்குள்ளே இறங்க மாட்டார்கள் எனவே நீ என்னிடத்தில் தனியாகத்தான் வருவாய் உன்னை நான் எப்படி கவனிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் பூமி சொல்கிறது என்றைக்காவது நாம் கவலைப்பட்டு இருக்கிறோமா ஒரு நாள் மன்னரைக்கு செல்லுவோம் மன்னரின் வாழ்க்கை என்ன அதனுடைய நிலை என்ன அதற்காக நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன அமல்கள் என்ன என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா அன்புக்குரியவர்களே யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம் பூமான் அவர்களின் காலத்திலும் அவர்களுக்கு பின்னுண்டானவர்களினுடைய காலத்திலேயும் கபிலே நடக்கிற அமல்களை சில இறைநேசர்கள் பார்த்து சொன்னதுண்டு அந்த செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறார் கபருக்குள்ள நடக்கிற செய்தியை கனவின் மூலமாக பார்க்க முடியும் மார்க்கம் சொல்ற யாருக்கு கண்டவர்களும் இந்தவர்களும் பார்க்க முடியாது மூன்று நிபந்தனைகள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கபருக்குள்ளே நடக்கிற வேதனைகளையும் பார்க்கலாம் சுவச்செய்திகளையும் பார்க்கலாம் இரண்டையுமே பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறார் மூன்று நிபந்தனை ஒன்று குரான் சம்பந்தப்பட்ட மார்க்கு ஞானம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அமல் இருக்க வேண்டும் அமல்கள் இருக்க வேண்டும் மூன்றாவதாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும் இந்த மூன்றும் யாரிடத்தில் இருக்கிறதோ கபருக்குள் நடக்கிற காரியங்களையும் பார்த்து சொல்லுகிற ஆட்கள் கனவின் மூலமாக கண்டு சொல்லுகிற ஆட்களை அல்லாஹ் வழங்குகிறான் இதற்கு ஏராளமான சான்றுகளை பார்க்க முடியும் குமார் நபிகள் குமார் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் காலத்திலே இரண்டு சகாபாக்கள் பெரும் சகாபாக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள் அதில் ஒருவர் அப்துல்லாஹிபின் சலாம் வெளியல்லாவும் தலா யூதராக இருந்து முஸ்லிமானவர் பெருமானாரின் முகத்தை பார்த்தே தெரிந்து கொண்டார் இவர் நாயகம்தான் இவர் கடைசி நல்லான் என்று தெரிந்து கொண்டு நாயகத்தின் கரத்தை பற்றி மதுரமா நகரத்திலே முதல் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான் அப்துல்லாஹிபின் சலாம் வெளியல்லாவும் தலா இருந்தவர்கள் இவர்களும் சல்மான் பாரிசி யாரந்த சல்மான் கிறிஸ்துவராக இருந்து யூதராக இருந்து அனைத்து வேதங்களையும் கற்றுத்தேறி பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே புறப்பட்டு வருகிற பொழுது இவரை அடிமையாக விற்கப்பட்டவர் சல்மான் மதுரமான நேரத்திலே மாணவி வருவார்கள் என்று ஏங்கி இருக்கிறார் அடிமையாக இருக்கிறார் இந்த செல்மான் பெருமானார் வருகை தருகிறார்கள் பெருமானாரை கரம்பட்டுகிறார் அபுபக்கர் ரங்கல்லாஹு தாலா சொல்லுவார்கள் சல்மானே நான் அடிமைத்தனத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கி கொடுத்து விடுகிறேன் என்று புறப்பட்டுச் செல்கிறார்கள் சல்மானை அடிமையிலிருந்து விடுவிப்பதற்காக எஜமானிடத்தில் இருக்கிற பொழுது யஜமான் சொல்லுவார் இந்த விலை தர வேண்டும் அது மட்டும் போதாது இந்த இடத்தை காட்டுகிறார் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டுகிறார் அந்த இடத்திலே பேரித்த மரங்களை நட்டு அது பலன் தந்தவுடன் நான் உரிமை விட்டு ஒரு பேரிச்ச மரம் எழுந்து பலன் தர வேண்டுமானால் ஏறத்தால் ஏழு ஆண்டுகள் தேவை ஒரு வருஷம் மாறிவிட்டேன் அவருக்கு சொன்னார்கள் நாயகமே இவரை வாங்கி ஒரு நிமிடத்திலே உரிமை விட்டு விடலாம் என்று நினைத்தால் அவர் பெரிய நிபந்தனை போடுகிறார் நாயகமே விதைக்க வேண்டுமா அது பழமாகி அறுவடைக்கு வர வேண்டுமா மரமாகி அதற்கு பிறகுதான் உரிமையா பெருமானார் செல்லல்லாத வரைக அவர்கள் அந்த தோட்டத்திற்கு வருகிறார்கள் வருகிறது நாயகம் விதைகளை எல்லாம் வாங்கி தானே விதைக்கிறார்கள் பேரித்த மரத்தை தானே விதைக்கிறார்கள் ஒரே ஒரு விதையை மட்டும் உமர் அலி அல்லாஹாலா விதைத்தார்கள் பாக்கி எல்லாத்தையும் பெருமானார் விதைத்தார்கள் ஏழு வருடத்தில் வளர வேண்டிய மரம் ஒரு வருடத்தில் வளர்ந்து பலம் கொடுத்தது ஒரே வருடத்தில் பலம் கொடுத்தது ஒரு விதை மட்டும் உடையவே இல்லை உமர் பெருமானார் கேட்கிறார்கள் ஏன் இது உதயவில்லை என்று கேட்கிற பொழுது இது நாயகமே உமதலி அல்லாஹுத்தாலா விதைத்த விதை அதனால் வளரவில்லை நாயகமே பெருமானார் மீண்டும் அதை எடுத்து விதைக்கிறார்கள் ஒரு விவாயத்தில் ஒரு மாதத்தில் மரமானது என்ற வரலாறு உண்டு ஒரு வருடத்தில் மரமானது என்ற வரலாறு உண்டு இப்படி உயர்ந்த அந்தத்திற்கு சொந்தக்கார சல்மான் பாரசி அப்துல்லா சலாம் இரண்டு பேர் வெறும் பேசிக் கொள்கிறார்கள் யார் மூத்த முதல்ல ரெண்டு பேருக்கு யார் மரணம் மேற்கொள்கிறார்களோ மௌத்தாகிறார்களோ அவர்களின் நிலைமையை பற்றி இன்னொருவருக்கு செய்து கொடுக்க வேண்டும் மௌத்தா போனதுக்கு பின்னாடி செய்து கொடுக்க வேண்டும் என்று பேசிக் கொள்கிறார்கள் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எனக்காவது பேசியதுண்டா உண்டா அயாத்தா போதே இவன் செய்து கொடுக்க மாட்டான் நல்லது கெட்டதை கொஞ்சம் சொல்லுப்பா என்று ஊர்ல சொல்லி வச்சா கரெக்டா அந்த மௌத்த அயாத்த மட்டும் மறந்துடுவான் பாக்கி எல்லாத்தையும் போன்ல மணிக்கணக்கில் பேசுவார் இரண்டு பேர்களும் ஒப்பந்தம் செய்தார்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்கள் முதலிலே வப்பாத்தார்கள் வப்பாத்தான ஒரு சில நாட்களில் அப்துல்லாஹிபின் சலாம் ரலி அல்லாஹுத்தாரா சல்மான் பாரசியை கனவிலே கண்டார்கள் அல்லாஹ் உன்னோடு எப்படி நடந்து கொண்டார் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் என்னோடு நல்ல முறையில் நடந்து கொண்டார் என்று சல்மான் பாரசி ரலி அல்லாஹுத்தாரா சொன்னதோடு மட்டுமல்லாமல் எனக்கு ரெண்டு கூடி கொடுத்திருக்கிறான் அல்லா மற்ற மதங்களை பின்பற்றியதற்கு ஒரு கூலியும் இஸ்ராத்தை தழுவியதற்காக ஒரு கூலியும் எனக்கு மட்டும் அல்லாஹ் ரெண்டு கூலியை கொடுத்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் என்னிடத்திலே அல்லாஹ் பொருந்திக் கொண்டது என்ன தெரியுமா தவக்குள்ளி அல்லாஹின் மீது நான் வைத்த நம்பிக்கையை பொருந்தி அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறார் சல்மான் பாரிசி அப்துல்லாஜிபின் சலாமுக்கு சொல்கிறார்கள் அதனால் நீங்கள் தவக்குள் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் மன்னரையே அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான் என்ற ஒரு பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் சல்மான் பாரிசி இன்றைக்கு அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதா அமைந்த தவக்கல் அல்லா அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறார் இன்றைக்கு அல்லாஹின் மீது அந்த நம்பிக்கை இருக்கிறது லாரியை கொண்டு வரலாம் அவன் லாரி மேல ஒரு கூடு போட்டுக்கிறான் இந்த லாரியா சம்பாதிச்சு கொடுக்கும் இடுப்பு சம்பளத்து மேல நம்மால வச்சிருக்கிற நம்பிக்கை அல்லாவின் மீது இல்லையே லாரிக்கு முன்னாடி வச்சு அது ஒரு ஏத்து எவனோ ஏத்துறான் இவனுமா இந்த விதாச்சு தேவையா எண்ணிப்பார் நம்மால் ஒருத்தர் டைலர் அந்த தையல் மிஷினுக்குள்ள போகும்போது அவர் அடிக்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு அடிப்பார் அங்க போய் உட்காந்தோடனே காலை வச்ச உடனே அது மேல வச்சு இப்படி ஒரு கூறு நம்ம இப்படித்தான் கும்பிடணும்னு இல்ல அப்படி தொட்டு முத்தம் கொஞ்சிக்கிற அந்த தையல் மிஷினுக்கு ஒரு முத்தம் வீட்டுல பிள்ளைகளுக்கு முத்தம் இல்ல யாருக்கும் இல்லை ஆனால் தையல் மிஷினுக்கு முத்தம் அப்ப தையல் மிஷினின் மீது நம்பிக்கை அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் சல்மான் எனவே சொர்க்கத்தை கண்டார்கள் மன்னரையிலே சல்மான் வரலாறு நம்ம வச்சிருக்கிறோமா யோசிச்சு பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் மனதை தொட்டு யோசிக்க வேண்டிய செய்திகள் உமரே ஃபாரூக் நடிகர்தா அப்பாஸ் நடிகர்தா இரண்டு பேர்களும் தோழர்கள் வாழ்ந்த காலத்துல ரெண்டு பேரும் கீரியும் பாம்பு அப்பாசு ரடி அல்லான்னா உமர் அடி அல்லாவுக்கு ஆகாது உமர் அடி அல்லா என்றால் அப்பாசு ரடி அல்லாவுக்கு ஆகாது கீரியும் பாம்புமாக வாழ்ந்தவர்கள் இரண்டு பேர்கள் ஆனால் உமரே பருப்பு ரடி அல்லா மரணமானதற்கு பிறகு மூன்று நாட்களுக்கு பின்னால் அப்பாசு ரடி அல்லா உமர் அடி பார்த்தார் உமர்கள் எல்லாரும் தாராவை பார்த்து கேட்கிறார்கள் உமரே நீங்கள் மன்னரைக்கு சென்றீர்கள் உங்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார் என்று கேட்க உமரடி எல்லாரும் தாராகிறவர்கள் சொன்னார்களாம் நான் மக்களின் மீது படைப்பினங்களின் மீது இறக்கப்பட்டேன் அல்லாஹ் என் மீது இறக்கப்பட்டு விட்டார் நான் படைப்பினங்களின் மீது இறக்கப்பட்டேன் நான் சொல்லுவேன் ஒரு சர்பத்து கூட நான் குடித்ததில்லை ஏன் தெரியுமா சராசரி மனிதனுக்கு கிடைக்காத வரைக்கும் நான் குடிக்கக்கூடாது என்றிருந்தேன் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் எது உணவோ அந்த உணவை நான் உண்டே ஒரு நாட்டின் ஜனாதிபதி சொல்லுகிறார்கள் இதை அல்லா இறக்கப்பட்டார் நீ மக்களின் மீது படைப்பினங்களின் மீது இறக்கப்பட்டார் அதனால் நான் உன்னின் மீது இறக்கப்படுகிறேன் நீ தப்பித்துக்கொள் என்று சொல்லி அல்ல எனக்கு சொர்க்கத்தை வழங்கிவிட்டார் சொர்க்கத்திற்கான வாதாவை கொடுத்து விட்டார் என்று உமரே பாரூக் ரலியல்லாஹு தர அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த நிலையாவது நம் சமூகத்தில் இருக்கிறதா மற்ற படைப்பினங்களின் மீது இறக்கப்படுவது அன்பு காட்டுவது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற நிலை இருந்தால் மன்னரைக்குள் செல்லுகிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை இன்னொரு வரலாறையும் அதீஸ் நூட்களிலே பார்க்க முடிகிறது ரஹமத்துல்லாஹு தாலாவை அவர்கள் சுரை ரலியல்லாஹு தாலா அவர்களை கனவிலே பார்க்கிறார்கள் யார் அந்த சுரை பெரிய மகா சுரை தொழுது கொண்டிருக்கிற பொழுது தாயார் அழைக்கிறார் சுரை பாப்பான்னு கூப்பிடுற தொழுது கொண்டிருக்கிற பொழுது தாயார் அழைக்க தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாயாரின் அழைப்பை ஏற்கவில்லை சொரை தாயாரின் அழைப்பை ஏற்கவில்லை அந்த அம்மா பத்வா பண்ணிருச்சு ஒரே வார்த்தை கொஞ்சம் வேகமான தாய் பத்வா பண்ணிடுச்சு என்ன சொல்றது அல்ல அவனுக்கு விபச்சாரி என்ற பெயரை கொடுக்காமல் பௌத்தா கூடாது விபச்சாரி என்ற பெயர் உனக்கு வந்துவிடும் தாயின் துவாவை உடனே அண்ணா அங்கீகரிக்கிறார் அவர் பெரிய வலியுள்ளவா இருந்தாலும் சரி அவர்கள் தொழுகை இவ்வாத வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் நடந்தது என்ன நடந்தது அவர்களின் மீது போராமைப்பட்டவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே குழந்தையை கொடுத்து இது சுரேகின் குழந்தை தவறாக பிறந்த குழந்தை என்று சொல்லி எழுப்புகிறார்கள் அந்த பெண்மணி காசுக்காக இந்த நாடகத்தை ஆடுகிறார் உலக மக்கள் எல்லாம் அந்த ஊர்வாசிகள் எல்லாம் சுரேகி வெறுக்கிறார்கள் சுரேகி வெறுக்கிறார்கள் இவரை கொண்டு இவரை போய் இறை நேசர் என்று சொன்னோமே என்று வெறுக்கிறார்கள் தாயின் பத்துவா பழிக்கிறது அதே நேரத்தில் இவர் செய்த அமல் இவரை காக்கிறது இவர் செய்த அமல் இவரை காக்கிறது அந்த குழந்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு சுரேகி எந்த குழந்தை எனக்கு சொந்தம் என்று சொன்னார்களோ அந்த பிறந்த குழந்தையை கொண்டு வாருங்கள் அந்த குழந்தையிடத்திலே உன் தகப்பன் யார் என்று சுரேகி கேட்கிற பொழுது அந்த பிறந்த குழந்தை சொன்னது என் தகப்பன் இன்னாடுதான் சுரேகி இல்லை என்று சொல்கிறது இவர்களின் அமல் காப்பாற்றுகிறது தாயின் துவாவையும் அல்லாஹ் அங்கீகரித்தார் இவர்களின் அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் அமல்களால் காப்பாற்றப்பட்டார்கள் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருக்கிற சுரை இறந்ததற்கு பிறகு சுரையை கனவிலே பார்க்கிறார்கள் ரவீபிபுல் ஹாரி கனவிலே பார்த்து உங்களின் நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்க சுரை சொன்னார்கள் என் நிலையை ஏன் கேட்கிறீர்கள் அல்லாஹ் என்னை கேள்வி கணக்குக்கு என்று போட்டு விட்டார் கேள்வி கணக்குக்கு என்று போட்டு நான் செய்த ஒரு சின்ன உபகாரம் இதனால் அல்லாஹ் என்னை மன்னித்து எனக்கு சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொன்னார் பதில் கேட்கிறார்கள் அந்த சின்ன உபகாரம் என்ன என்று கேட்கிற பொழுது ஒரு விதவைக்கு நான் ஒரு விதவைக்கு நான் உதவினேன் ஒரு விதவையை நான் திருமணம் முடித்துக் கொண்டேன் இதனால் அல்லாஹ் சுபச்சீரி அடைந்து அந்த பெண்மணி இருந்தார் அவருக்கு மறுவாழ்வு கொடுத்தார் என்பதற்காக உனக்கு சொல்ல வேண்டார் இன்னைக்கு விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுப்பவர்கள் எத்தனை பேர்கள் அம்மாவுக்காக கொடுப்பதற்கு முன்வருபவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் எண்ணி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே மன்னரையை அதுவும் புனிதமானதாக மாற்றி வைக்கும் என்பதிலே சந்தேகம் இவர்களை கனவிலே ஒரு பெரியவர் காண்கிறார் கனவிலே கண்டார் இவர்களை நல்ல தங்க கட்டிலே படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் துராரத்திபுரு அபி அவுபா தங்க கட்டிலே நீங்கள் உழங்குவதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது சுராரா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கஸ்தூர் அமல் நான் உலகத்திலே வாழ்கிற பொழுது ஆடம்பர வாழ்க்கை அல்லா எனக்கு வசதியை கொடுத்தான் ஆனால் நான் ஆடம்பரமாக வாழவில்லை எளிமையாக நான் வாழ்ந்தேன் மற்றவர்களுக்கு உதவி வாழ்ந்தேன் தவிர என் மன இச்சைகளை அடக்கி வாழ்ந்தேன் இதை வாங்க வேண்டும் அதை வாங்க வேண்டும் என்று என் மனம் சொல்லுகிற பொழுது அந்த மனதை தடுத்து நான் வாழ்ந்தேன் எனவே இங்கு தங்க தட்டிலே தங்க கட்டிலே நான் உறங்குகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றைக்காவது மன இச்சையை நாம் அடக்கி இருக்கிறோமா கட்டுப்படுத்தி இருக்கிறோமா அது சொல்லுகிற இருந்து அதை இழுத்து விட்டு வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோமா அப்படி சொன்னால் மன்னரை வாழ்க்கை புனிதமானதாக ஆகும் என்பதிலே சந்தேகமில்லை இவரு சீரியின் ரஹமத்துல்லாஹித்த அதாலே இவரு சீரியனை பார்க்கிறார்கள் கனவிலே காணுகிறார்கள் இமாமுனா மாலிக் ரஹமத்துல்லாஹித்த அலாலை கனவிலே பார்க்கிறார்கள் பெரிய மாமேதை மாலிக் கடவுளை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் ஒரு மரத்தடியிலே நிம்மதியாக இவனு சீரி அமர்ந்திருக்கிறார்கள் நான் நன்றாக இருக்கிறேன் அறிந்திருந்தா இந்த இவனு சீரியின் இடத்திலே கேட்டார்களா நான் மாலிக் அமர்ந்துள்ளா அசல் பசரியின் நிலைமை என்ன என்று அவங்களும் போயிட்டாங்க அசன் பசரியின் நிலைமை என்ன என்று கேட்கிற பொழுது அவர் என்னை விட எழுபது தரஜா உயர்ந்திருக்கிறார் இவனு சீரின் பெரியமா கனவு கலை மாமேரை என்னை விட எழுபது தரஜா உயர்ந்திருக்கிறார் என்ன காரணம் என்று மாணிக்க ரமத்துல்லாஹி தாலாலை கேட்கிற பொழுது ஹம்முல்லாகிறா ஹசன் பசரி ரமத்துல்லாஹியலை அவர்களுக்கு மறுமையின் கவலை இருந்தது மறுமையின் கவலை தான் அவர்களை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது மறுமையின் கவலை நமக்கு வந்திருக்கிறதா மரணத்தை பற்றிய கவலை நமக்கு வந்திருக்கிறதா நாம் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டி வச்சிருக்கிற எருமையை பத்தி கவலைப்படுவோம் ஆனா மறுமையை பத்தி கவலைப்பட்டதில்லை நம்ம வீட்டில சோம்பேறித்தனமா இருக்கிற அந்த பிள்ளைகளை கூட பார்த்து சொல்லுவோம் எருமையை ஏண்டா இப்படி இருக்கிற என்று சொல்லுவோம் அந்த எரு பையனை பற்றிய கவலை இருக்கிறது தவிர மறுமையை பற்றிய சிந்தனையும் கவலையும் நமக்கு கொஞ்சமாவது இருக்கிறதா நிரந்தரமாக வாழப்போகிற உலகம் அல்லவா அந்த உலகம் நாம் இன்றைக்கு மடிந்து போய்விடலாம் நிரந்தரமாக வாழுகிற உலகத்திற்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் இருக்கிறோம் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது நாளை வறுமையிலே நாளை வறுமையில் சொர்க்கத்தின் கடைவீதியிலே நாம் பொருட்களை வாங்க வேண்டுமானால் அதற்கு தேவை பைசா அல்ல அமல்களுக்கான சவாபுகள் எவ்வளவு சவாபை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம் சவாபுக்கு ஏற்றவாறு அந்த சவாபை பயன்படுத்தி நாம் எதையும் பெறலாம் அல்லவா இன்றைக்கு நம்மிடத்தில் எவ்வளவு சவாபு இருக்கிறது என்று எண்ணி பாருங்களே கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நாமே நம்முடைய மனதை தொட்டு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா ஒவ்வொரு நாளும் எடைபோட்டு பாருங்கள் நாம் மன்னரை வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே புனிதமாக மாற்றுவதற்கு மறுமை சிந்தனை ஒரு சிறந்த மருந்தாக ஆகும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் சொல்லி அதோடு மட்டுமல்ல லைகம் ரஹமத்துல்லாஹி தாலாலை இவர்கள் மாபெரிய மகானாக உலகத்திலே வாழ்ந்த காலம் இவர்கள் இறந்ததற்கு பிறகு லைகம் ரஹமத்துல்லாஹி தாலாலை இவர்கள் இறந்ததற்கு பிறகு அப்துல்லாஹின் முபாரக் பெரிய மகான் இல்லையா அவர்கள் கனவிலே தோன்றி சொன்னார்களாம் எனக்காக வாட்சியுங்கள் அது அது வாச்சியுங்கள் என்றார்கள் இவங்க கேட்கிறாங்க இறந்தவரை பார்த்து கேட்கிறார்கள் எனக்காக துவா இங்க நாம கேட்கிற மாதிரி உடனே லைகம் சொன்னார்களாம் நான் அது தங்கடவாதி கேட்க முடியாது உலகத்திலே வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு கபருக்குள்ளே உள்ளவர்கள் யாருக்கும் துவா கேட்க முடியாது மௌத்தா போயிட்டா யாருக்கும் யாரும் துவா கேட்க முடியாது நபிக்கு மட்டும் சிறப்பு சலுகை உண்டு வேறு யாருக்கும் துவா கேட்கிற அதிகாரம் கிடையாது அதனால் நீங்கள் எனக்காக கேளுங்க நீங்கள் எனக்காக கேளுங்கள் அல்லா உங்களுக்கு கொடுத்த பெரிய வரம் ஹயாத்தே பூமியிலே வாழ்வதே அந்த வாழ்ந்த மனிதர்கள் மூத்தானதற்கு பிறகுதான் நினைப்பார்களா பூமியிலே வாழ்கிற பொழுது என்னென்ன செய்துவிட்டு வந்திருக்கலாம் அல்லா இத்தனை ஆண்டுகளை கொடுத்தானே ஒவ்வொரு மூச்சையுமே ஒவ்வொரு மூச்சையுமே நாம் இறைவணக்கமாக மாற்றி வந்திருந்தார் என்ன நன்றாக இருக்கும் நலமாக இருக்கும் என்று பேசிக் கொள்வார்களா லைகம் ரமத்துல்லா சொல்லுகிறார்கள் நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் மரணித்தவர்களுக்காக நாம் துவா செய்கிற பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மண்வரை புனிதமாக மாறுகிறது நம் பெற்றோர்களுக்காக இறந்து போன பெற்றோர்களுக்காக இறந்து போன உற்றார்களுக்காக உறவுகளுக்காக நாம் துவா செய்கிற பொழுது அவர்கள் வாழ்கிறார்கள் மண்ணறை புனிதமாக மாறுகிறது வெளிச்சம் பெறுகிறது சுவிச்சம் பெறுகிறது தைகம் சொல்லி காட்டுகிறார்கள் ராபியத்தில் வசதியா ரமத்துல்லாஹி தாலாலையா இவர்கள் இறந்ததற்கு பிறகு ராபியத்துல் வசதியாவை கனவிலை காணுகிறார்கள் இறைநேசர் ஒருவர் கனவிலை காணுகிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ராபியா என்று கேட்கிற பொழுது நான் கபூர்ல வைக்கும் போதே அல்ல என் ஆடைகளை கலட்டி சொர்க்க ஆடையை அணிந்து வைத்து விட்டான் கபரிலே வைத்தவுடன் அல்லாஹின் ஆடைகளை மாற்றினான் ஆகவே தெரியுமா உலகத்திலே வாழ்கிற பொழுது நான் சந்தோஷமான ஆடை அணிந்ததே இல்லை உலகத்திலே வாழ்கிற பொழுது எனக்கு இருக்கிற ஆடை ஒன்றுதான் சந்தோஷமான ஆடையை நான் அணியவில்லை அதனால் மண்ணிலே வைத்து விட்டு மூடிய உடனே அல்லாஹ் என் ஆடைகளை மாற்றி புனிதமான ஆடையாக வட்டாடையாக அலங்காரமிக்க ஆடையாக அல்லாஹ் என்னை மாற்றி கௌரவப்படுத்தி விட்டார் என்று ராபியத்தில் சரியா சொல்லுகிற பொழுது அபுதாபியினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று ராபியாவிடத்திலே கேட்கிறார்கள் அபுதாபியினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்க ராபியா சொன்னார்கள் அபுதாவா இரவு தொழுமையை அயாத்தாக்கிய காரணத்தினால் அபுதா சொர்க்கத்தினுடைய வாசலிலே சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறார் என்று அபுதாபியினுடைய நிலைமையை எடுத்து சொல்லுகிறார்கள் விடவில்லை அந்த மனிதர் மீண்டும் கேட்கிறார் அபு மாலிக் அல்லைகம் ரமத்துல்லாவுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஆபியாவிடத்தில் கேட்கிறேன் அபு மாலிகையா கேட்கிறார் அவர் எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டார் தெரியுமா ஆபியா சொன்னார்கள் அல்லாவை நினைத்த நேரத்திலே பார்க்கிற அளவிற்கு அந்த செய்யப்பட்டிருக்கிறார் அல்லாஹை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் பார்த்து விடலாம் இந்த அளவிற்கு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் விடவில்லை ஆவியா விஸ்லிபுல் மன்சூர் இவர்களின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்கிற பொழுது ராவியா அழகாக பதில் சொன்னார்கள் விஸ்லிபுல் மன்சூர் இருக்கிறாரே ஜமாஅத்தோடு தொடுவதை தன் வாழ்நாளில் ஒரு நாளும் விட்டதில்லை அதனால் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் என்று ராவியா சொல்லுகிறார்கள் ஆக ராவியா தன் நிலையை மட்டுமல்ல கவரில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதையும் நல்லவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு இருக்கிறது என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி காட்டுகிறார் நாம் அப்படி நல்லவர்களாக மாறுவதற்கு ஏதாவது அடிச்சுவட்டியாவது தொட்டிருக்கிறோமா காரி அபூயாக்கு உவைசுல் கர்ணி ரஹமத்துல்லாஹி தாராலை இவர்களை கடவுளை பார்க்கிறார்கள் உவைசுல் கர்ணி சாதாரணமானவர்களா பெற்றோருக்கு பணி செய்து பணி செய்து பணி செய்து நாயகத்தின் காலத்திலே வாழ்ந்தே நாயகத்தை பார்க்கவில்லை நாயகத்தின் காலத்திலே வாழ்ந்து பார்க்கவில்லை காரணம் பெருமானார் கனவிலே கொண்டு சொன்னார்கள் உயசில் கருணி கேட்கிறார்கள் நாயகமே என் தாயாருக்கு நான் தேவை நாயகமே உங்களையும் நான் பார்க்க வேண்டும் நாயகமே காரணம் உங்களை பார்த்து விட்டால் நான் சகாவியாகி விடுவேன் நாயகம் நாயகத்தை ஒரு தடவை பார்த்து நீங்க சொல்லிட்டாக்கா முடிஞ்சு நான் விடுவேன் என் தாய் இருக்கிறா தாயின் உங்களின் மீது நேசம் ஒரு கனவிலே கேட்கிறார்கள் பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா நபிய நாயகமே எனக்கு தெரியவில்லை நீங்களும் வேண்டும் என் தாயும் எனக்கு வேண்டும் என்ன செய்வதென்று புரியாமல் இருக்கிறேன் நாயகமே விடை கொடுப்பது நீங்கள் தான் என் தாயன் நீங்கள் தான் தீர்வு கூற வேண்டும் தாயை விட சொன்னால் உங்களுக்காக விட்டு விடுகிறேன் நாயகமே என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்க நீ தாய்க்கு பணி செய் என்னை பார்க்க வராது என்றார்கள் பெருமானார் தாய்க்கு பணி செய் என்னை பார்க்க வராது என்றார்கள் பெருமானார் இவ்வளவு உயர்ந்த அந்தத்தை பெற்றிருக்கிற ஒய்சுல் கர்ணி ரஹமத்துல்லாஹி தாராதை இவர்களை கனவிலே பார்க்கிறார்கள் காது அபு யாக்கும் உயரமான தோற்றம் செல்லுகிற உடனே பிரகாசமான உடை நடை பார்த்து இவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது இவர்கள் கனவிலேயே கேட்கிறார்கள் தெரியவில்லையா இவரை தெரியவில்லையா சொர்க்கவாதிகள் எல்லோருக்கும் இவர் இவரை தெரியவில்லையா இவரை தெரியவில்லையா என்று கேட்கிறார்கள் தெரியவில்லையே என்று இவர்தான் இவர்தான் அவர்கள் இடத்திலே சென்று நான் புனிதம் வருவதற்கு என்ன செய்வது என்று கேட்க ரெண்டு வரியிலே சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள் ஒன்று இதாத்து ரசூல் இன்னொன்று பின்னுள் வாழ்கிறேன் ரசூலுக்கு கட்டுப்படு பெற்றோர்களை மதித்துவாய் இந்த ரெண்டும் இருந்தால் நீ மன்னரையிலே என்னை போன்று சுபிச்சமாக வாழலாம் இந்த ரெண்டு நம்மிடத்தில் இருக்கிறதா ரசூலுக்கு கட்டுப்பட்டு ரசூலின் சின்னத்துகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா அல்லது பெற்றோர்களுக்குத்தான் கட்டுப்பட்டு அவர்களுக்கு உதவிக்கரமாக இருந்து அவர்களின் உயர்வுக்கு அவர்களின் வாழ்வுக்கு பாடுபட்டிருக்கிறோமா இரண்டுமே இல்லையே பிறகு மன்னரை நமக்கு எப்படி வெளிச்சமாகலாம் அப்துல் ரஹ்மான் கணம் ரமத்துல்லாஹி தாலானை கனவிலே முகாதிபின் ஜபல் ரமத்துல்லாஹி தாலானையை நிலையை பார்க்கிறோமே இந்த முகாதிபுல் ஜபல் ரமத்துல்லாஹி தாராலேயே கனவிலை வார்த்தை அப்துல் ரஹ்மானின் ரணம் கேட்கிறார்கள் உங்களின் நிலவு எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள் முகாதிபுல் ஜபல் எல்லாம் தாரா வெள்ளை குதிரையிலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை சுற்றிலும் படைகள் கருப்பு குதிரையிலே அவர்களோடு சேர்ந்து நிற்கிறார்கள் உடனே வாதிபு ஜபல் ரலியல்லாஹுத்தாரா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உலகத்திலே நான் பட்டட்டு வாழ்ந்த காரணத்தினால் அல்ல எந்த சொர்க்கத்தையும் நீ பார்க்கலாம் என்று எனக்கு அனுமதி கொடுத்தார் நான் உலகத்திலே வாழ்கிற பொழுது பற்றில்லாதவனாக வாழ்ந்தேன் அதனால் சொர்க்கத்தில் எந்த சொர்க்கத்துக்கு வேண்டாலும் நீ போய் கொள்ளலாம் எட்டு சொர்க்கங்கள் இருக்கிறது எங்கும் உனக்கு அனுமதி இருக்கிறது என்று ஃப்ரீ பாஸ்போர்ட் அல்லாஹ் கொடுத்து விட்டால் எங்கும் நான் போகலாம் உடனே மாதிரி ஜவலை பார்த்து கேட்கிறார்கள் அப்துல் ரஹ்மானின் நலம் கேட்கிறார்கள் அப்படியானால் ஒரு சில செய்திகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள் உஸ்மானின் மகூன் ரலியல்லாஹினுடைய நிலைமை எப்படி சகாபாக்களிலே ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை கல்வி ஏராளமான இன்னல்கள் புகை குண்டிலே அடக்கப்பட்டு இன்னல்கள் பல கொண்ட உஸ்மானின் மதுகூனினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள் உபயோகிப்பின் கா அகமத் தாலாவினுடைய நிலைமை அல்லாகவே குரானை ஓதச் சொல்லி கேட்பாடு அந்த உபயோகிப்பின் காவிரி அல்லாவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்க அல்ஹம் திரில்லாவி செயல் அல்ஹம் திரில்லாவி செயல் என்று சொன்ன வரலாறுகளை அதிக சொற்களிலே பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மன்னரை வாழ்க்கையில் நல்ல நல்லவர்கள் இருந்தால் அந்த வாழ்க்கை புனிதமாக ஆகும் இதற்கு நேர் மாற்றமாக இருந்தாள் இவனு அம்மா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள் நான் பயணம் செய்து சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு கபரிலிருந்து ஒருவர் வேகமாக எழுகிறார் தீப்பற்றி எரிகிறது இவனு உமர் சொன்ன ரிவாயன் எல்லா அதிசூக்களிலும் பதிவான பெருமானாரின் சுண்ணத்தை வாழ்க்கை முழுக்க நடைமுறைப்படுத்திய ஒரு மனிதரை பார்க்க வேண்டுமானா இவன் உமரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்களே சகாவாக்கள் அந்த இவன் உமர் வெளியல்லாவுக்காரா செல்லுகிற பொழுது கவரிலிருந்து தீப்பட்டு எழுந்து கொண்டே விலங்குகள் மாட்டி ஒருவர் வேகமாக எழுந்து ஓடிவிடுகிறார் அப்துல்லா இஸ்கினி அப்துல்லா இஸ்கினி அப்துல்லா இஸ்கினி என் மீது தண்ணீரை ஊற்று அப்துல்லா என் மீது தண்ணீரை ஊற்று அப்துல்லா என் மீது தண்ணீரை ஊற்று அப்துல்லா என்று கதறுகிறார் பின்னால் ஒரு மனிதர் வந்தார் அவர் அந்த சங்கிலியை பிடித்து இழுத்து கபருக்குள்ளே மீண்டும் போடுகிறார் அப்துல்லா அப்துல்லா நீ நீர் புகட்ட வேண்டாம் அப்துல்லா நீ நீர் புகட்ட வேண்டாம் அப்துல்லா என்று சொல்லிவிட்டு கவருக்குள்ளே இழுக்கப்படுகிறது இந்த செய்தியை பார்த்து இவன் உமர் நலியல்லாஹு அவர்கள் குமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள் நாயகமே கனவில் அல்ல நாயகமே நினைவிலே பார்த்தேன் நாயகமே நினைவிலே பார்க்கிறேன் நாயகமே இது என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன பெருமான் நபிகள் கோமான் செல்லல்லா வடிவ செல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த மனிதன் இருக்கிறானே உலகத்திலே வாழுகிற பொழுது இந்த மனிதன் உலகத்திலே வாழுகிற பொழுது வட்டியை வாங்கி வட்டியை உண்டு வாழ்ந்த மனிதன் இவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை இது என்று பெருமானார் செல்லல்லா வடிவ செல்லம் சொல்லி காட்டினார்களே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு வட்டி இல்லாமல் உலகமே இல்லை என்ற நிலைகள் இருக்கிற பொழுது அல்லாஹுடைய நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை எதிலும் வட்டி எங்கும் வட்டி எதை தொட்டாலும் வட்டி வட்டியின் வாறு இல்லாமல் எதுகளில்லை எண்ணி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் அல்லாஹ் வைத்தது அவனிடத்திலே கரம் இருந்து தவிர வேறு வழியே இல்லை வரலாறுகளை பார்க்கிறோம் அபு குசா எளியல்லாவுக்காரா இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு கபரிலே கழுதை சட்டம் கேட்கிறது நீண்ட காலமாக கெட்டுக் கொண்டிருக்கிறது கழுதை கத்தினால் எப்படி இருக்கும் போய் போய் தேடி பார்க்கிறாங்க அங்க பார்த்தா கழுதையவே காணவில்லை கவருக்குள்ளே கழுதை இல்லை கழுதையை காணவில்லை ஆனால் சப்தம் மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது எப்படி இருக்கும் அபு குசாலா இவர்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக சென்று கேட்கிறார்கள் மக்கள் சொல்லுவார்கள் இவர் வாழுகிற காலத்தில் எப்பொழுதுமே தன்னுடைய தாயாரை அழைக்கிற பொழுது கழுதை கழுதை என்றே அழைப்பார் யா என்று அழைத்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சுமைகளையும் தன் தாயார் தான் சுமக்க வேண்டுமா இவன் வெறுங்கையை தான் வீசிட்டு போவான் தாயார் தான் அத்தனையும் அழைத்துக் கொண்டு செல்வார் சிறு பிள்ளைகளே நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தாயார் பள்ளி பேக்க தூக்கிட்டு வந்தா கூட விடாதீங்க பள்ளிக்கூடத்தினுடைய பேக்கை தாயும் தந்தையும் கொண்டு வந்தால் அதை வாங்கி நாம் சுமக்க வேண்டும் பெற்றோருக்கு கொடுக்கிற மரியாதை இது யா யா என்று சொல்லுகிற பொழுது அல்லா ஜில்ல ஷானமுத்தாரா கபருக்குள் அவரை கழுதையாக மாற்றி கழுதை சத்தம் கிராமத்தினால் வரை வரும் என்று அல்லாஹ் கட்டி விட்டார் அதனால் தான் கழுதையின் சத்தம் வருகிறது இவன் அப்பாஸ் ரலியல்லா முத்தாரா துஸ்தபா என்று சென்ற துஸ்தபா நல்ல ஈமான் கொண்டார் ஆனால் இவர் இறந்ததற்கு பிறகு கபரை தோண்டி கபரிலே வைத்தார் கபரை தோண்டினால் உள்ளே பாம்பு படுத்து கிடக்கிறது இவன் அப்பாஸ் நடிகர்லாவுக்கு செய்தி வருகிறது இவருக்காக கபரு தோண்டினால் பாம்பு இருக்கிறது இந்த கபரை விட்டுங்க வேறொரு கபரை போடுங்க என்று இவன் அப்பாஸ் நடிகர்லா சொல்கிறார்கள் வேறொரு கபரை தோண்டினாலும் அங்கும் பாம்பு படுத்திருக்கிறது இன்னொரு கபரு அங்கும் பாம்பு படுத்திருக்கிறது இன்னொரு கபரு அங்கும் பாம்பு படுத்திருக்கிறது இவன் அப்பா சரியெல்லாம் அப்படி அடக்கி விடுங்க என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மனைவி இடத்தில் வந்து கேட்கிறார்கள் இவர் என்னதான் அம்மா அமல் செய்தா எங்கு பார்த்தாலும் பாப்பாக இருக்கிறதே என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை தெரியுமா இவர் ஒரு பால் வியாபாரி பாலை எடுத்து தண்ணீரை கலந்து விற்பனை செய்வார் அதற்கு அல்லா கொடுத்த தண்டனை கலப்படத்திற்கு அல்லா கொடுத்த தண்டனை இன்றைக்கு பாலில் அல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களிலும் கலப்படம் வந்துவிட்டதே அல்லாஹுவை தவிர நம்மை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார் எல்லாம் பெறப்படும் அபு இசாக் கூஃபாவினுடைய பெரிய முஸ்தி அபு இசாக் ரஹமத்துல்லாஹி அவர்களிடத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது ஒரு பத்வா கேட்டு வருகிறார்கள் எங்கள் ஊரிலே ஒரு ஜனாதா இருக்கிறது அந்த ஜனாதாவின் துணியை திறந்து பார்த்தால் கழுத்தை பாம்பு சுற்றி இருக்கிறது யார் பக்கத்தில் போக முடியவில்லை அபுசா இசா முஃப்தி சொல்லுகிறார்கள் போய் பார்க்கிறார்கள் கப்பலுக்குள்ளே ஜனாதாவினுடைய துணிக்குள்ளே பாம்பு சுட்டி இருக்கிறது வாழ்ந்த காலத்திலேயே இது நடக்கிறது அபுசா குழுப்பாட்ட வேண்டாம் இப்படியே அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள் இவர் என்ன செய்தார் என்று கேட்கிற பொழுது இவர் வாழ்ந்த காலத்திலே நபித்தோழர்களை திட்டுவார் நபித்தோழர்களை திட்டுவார் இவன் அப்பாசிக்கு என்ன தெரியும் இவனு உமருக்கு என்ன தெரியும் என்று நபித்தோழர்களை ஏளனமாக பேசுகிற கசுப்புள்ள சகா அசாபுகளை திட்டுகிற தோழராக இருந்தால் அதற்காக அண்ணா கொடுத்த தண்டனை இது என்று மற்றவர்கள் சொந்த வரலாறுகளை பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் கபரினுடைய வேதனை கடுமையான வேதனை கபரினுடைய வேதனையிலிருந்து காப்பதற்கு அல்லாஹை தவிர உலகத்தில் வேறு எந்த மாதிரியும் இல்லை அல்லாஹும் ரசூலும் சொன்ன அமல்கள் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லாஹ் ரசூலும் என்ன அமல்களை கற்றுத்தந்தார்களோ தந்தார்களோ என்ன சுண்ணத்தை கற்றுத்தந்தார்களோ அந்த சுண்ணத்தை பேணி மன்னரையிலிருந்து புனிதம் பெறுகிற நண்பர்களாக நாம் வாழுகிற நத்தௌஃபிக்கை வல்லோனல்லா நம் அனைவருக்கும் தந்தருவானாக வாகுந்தாவா அனைவரும்